திருச்சிற்றம்பலம் குறைந்த திருநேரிசை திருச்சிற்றம்பலம் பென்றிலேன் புலன்களைந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேனாதலாலே சென்னறியதற்குஞ்சேயேன் நின்றுளே துளும்புகின்றேன் நீசனே நீசனேயோ இன்றுளேன் நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே கற்றிலேன் கலைகள் ஞானம் கற்றவர் தங்களோடும் உற்றிலேனாதலாலே உணர்வு குஞ்சேயனானேன் பெற்றிலேன் பெருத்தடங்கண் பேதை மார்த்தமக்கும் பொல்லேன் எற்றுளே நிறைவனே நான் என் செய்வான் தோன்றினேனே மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணர உணரமாட்டேன் மூட்டினான் முன்னே நாளே முதல்வனை வணங்க மாட்டேன் பாட்டினாய் போல நின்று பற்றதாம் பாவந்தன்னை ஈட்டினேன் களையமாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே கரை கடந்தோதமேறும் கடல் விடமுண்ட கண்டன் உரை கடந்தோது நீர்மை உணர்ந்திலேனாதலாலே அறை கிடந்தசையும் நாகம் அசைப்பனே இன்ப வாழ்க்கை கிரை கிடைந்துருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனேம் செம்மை வெண்ணீரு பூசும் சிவனவன் தேவதேவன் வெம்மை நோய் வினைகள் தீர்க்கும் விகிர்தனுக்கார்வமெய்தி அம்மை நின்றடிமை செய்யாம் வடிவிலா முடிவில் வாழ்க்கை கிம்மை நின்றுருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தமை புறமே பேச குச்சிலே நாதலாலே கொடுமையை விடுமாறோரேன் நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணரமாட்டேன் ஏச்சுளே நின்று மெய்யே என் செய்வான் தோன்றினேனே தேசனை தேசமாகும் திருமாலோர் பங்கன் தன்னை பூஷனை புனிதன் தன்னை புணரும் புண்டரிகத்தானை நேசனை நெருப்பன் தன்னை நிவஞ்சகத்தகன்ற செம்மை ஈசனை அறியமாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே விளைக்கின்ற வினையை நோக்கி வெண்மயிர் விரவி மேலும் முளைக்கின்ற வினையை போக முயல்கிலே நியல வெள்ளம் திளைக்கின்ற முடியினான் தன் திருவடி பரவமாட்டாம் திளைக்கின்றே நிருமியூன்றி என் செய்வான் தோன்றினேனே விளைவரி விழாமையாலே வேதனை குழியிலாழ்ந்து களை கணோமில்லேனெந்தாய் காமரங்கற்றுமில்லேன் தளையவிள் கோதை நல்லார் தங்களோடின்பமெய்த இளையனும் அல்லேனெந்தாய் என் செய்வான் தோன்றினேனே வெட்டன உடையனாகி வீரத்தால் மலை எடுத்த துட்டனை துட்டு தீர்த்து சுவைபட கீதம் கேட்ட அட்டமாமூர்த்தியாய ஆதியை ஓதினாலும் எட்டனை எட்டமாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே திருச்சிற்றம்பலம்